فأخذت الشفرة لتذبح نفسها فأدركناها وقد فاتت بعض أوداجها وعن سعد بن منصور والبيهقي عن الشعبي أن جارية فجرت فأقيمت عليها الحد ثم إنها أقبل مهاجرين فتابت الجارية فحسنت توبتها فكانت تخطب إلى أمها فيكره أن يزوجها حتى يخبر مما كان من أمرها وجعل يكره أن يفشي ذلك عليها فذكر أمرها لعمر بن الخطاب رضي الله عنه فقال زوجوها كما تزوجون صالحياتكم كذا في الكنز قصته رضي الله عنه وصبي الصغير والنسوة الأربعة واخر البيهقي عن الشعبي قال جاءت امرأة إلى عمر رضي الله عنه فقالت يا أمير المؤمنين إني وجدت صبيا ووجدت فيها فيها مئة, مئة دينار فأخذته واستأجرت له لئرا وإن أربع نسوة يأتينه ويقبلنه لا أدري أيتهن أمه فقال لها إذ هن أتينك فعلمنه فقالت فقال فقال لامرأة منهن أيتكن أم هذه الصبي فقالت والله ما أحسنت والله ما أحسنت ولا أجملت يا عمر تعمد إلى امرأة ستر الله عليها فتريد أن تهتك سترها فقال صدقتي ثم قال لامرأة للمرأة إذا أتينك فلا تسأليهن عن شيء وأحسني إلى صبيهن ثم انصرف كذا في الكنز وانس رضی اللہ عنہ بستر بستر امرات واخرج عبد الرزاق عن صالح بن قرز انه جاء بجارية له زنت الى القعب الى الى الحكم بن ايوب فقال بيننا انا جالس اذ جاء انس بن مالك رضي الله عنه فجلس فقال يا صالح ما هذه الجارية معك قلت جارية لي بغت فأردت أن أرفعها إلى الإمام ليقيم عليها الحد فقال لا تفعل رد جاريتك, جاريتك واتق الله واستر عليها قلت ما أنا بفائل قال لا تفعل وأتعني فلم يزل يراجعني حتى رددتها كذا في الكنز ما وقع بين أبي الدرداء رضي الله عنه وبين وبنه في امرأة في في أمر سساق دمشق وأخرج البخاري في الأدب عن بلال بن سعد الأشعري رضي الله عنه وأن معاوية كتب إلى أبي الدرداء رضي الله عنه اكتب إلي فساق دمشق فقال ما لي وفساق دمشق وإن ومن أين أعرفهم فقال ابنه بلال أنا أكتبهم فكتبهم قال من أين علم من علم من أين علمت ما عرفت أنهم فساق إلا وأنت منهم ابدأ بنفسك ولم يرسل بأسمائهم ما وقع بين جرير بن جرير وعمر رضي الله عنهما في هذا الشأن أخرج ابن سعد عن الشعبي أن عمر بن الخطاب رضي الله عنه كان في بيت ومعه, ومعه جرير بن عبد الله رضي الله عنه فوجد عمر ريحا فقال أزمت على صاحب هذه الريح لما قام فتولى فقال جرير يا أمير المؤمنين أو يتولى القوم جميعا فقال عمر رحم الله نعم السيد كنت في الجاهلية نعم السيد أنت في الإسلام كذا في الكنز இந்த பாடத்தில் யூசுப் ரஹமத்துல்லாஹி அலி அவங்க சஹாபா ரதி அல்லாஹு அவங்க எப்படி தங்களுடைய மனோ இச்சைகளிலிருந்து வெளியாகினான விஷயம் எழுதி கொண்டு வரான் இந்த தொடர்ச்சியில் முஸ்லீம்களுடைய குறைகளை மறைக்கிறத பற்றின பாடத்தை கொண்டு வந்திருக்கிறான் ஒரு மனிதர் உமர் ரதி அல்லாஹு அவங்கள்ட்ட வந்து எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்தா நான் ஜாகிலியா காலத்துல அந்த அறியாமையுடைய காலத்துல நான் என்ன செஞ்சேன்னா உயிரோட அவங்கள புதைச்சிட்டேன் புதைச்சி அவன் மௌத்தாரத்துக்கு முன்னால திருப்பி எடுத்துட்டேன் தோண்டி எடுத்துட்டேன் அதுக்கு பின்னால் அவ ரோட சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பின்னால அவங்க ஒரு தவறு ஈடுபட்டுட்டா அப்படின்னா விபச்சாரத்தில் ஈடுபட்டுட்டா அந்த பெண்மணி என்னுடைய மகள் அதுக்கு பின்னால் அவருக்கு ஹத்து நிறைவேற்றப்பட்டுச்சு விபச்சாரம் செஞ்சா இஸ்லாத்துல எந்த ஹத்து நிறைவேற்றப்படும் படவணுமோ அந்த ஹத்து நிறைவேற்றப்பட்டுச்சு அதுக்கு பின்னால அவ அந்த அந்த கேவலத்தை தாங்கிக் கொள்ள முடியாம என்ன செஞ்சாண்டா ஒரு கூர்மையான கத்தி எடுத்துக்கொண்டும் அப்படி ஓடி போய் தன்னுடைய கழுத்தை வெட்டினான் அதுக்கு பின்னால் நாங்கள் போய் தாவ பிடி பிடிச்சி பிடிச்சி கொண்டோம் பிடிச்சதுக்கு பின்னால் பார்த்தா கழுத்துல சில நரம்புகள் வட்டப்பட்டு இருந்துச்சு அதுக்கு பின்னால் அவக்கு மருந்து செஞ்சோம் வைத்தியம் செஞ்சோம் பின்னால் அவக்கு சோமாயிருச்சு அவ உயிர் தப்பிட்டான் அதுக்கு பின்னால உண்மையான முறை தோபா செஞ்சுட்டான் அழகான தோபாக தோபா செஞ்சுட்டான் அப்ப இப்ப அந்த பெண்மணிக்கு நிக்காக பேச வராங்க நிக்காக பேசி வராங்க நான் அந்த பெண்ணுடைய விஷயத்த அந்த திருமணம் பேசி வார அவங்கள்ட்ட சொல்லவா என்று சொல்லி துமரதி அல்லாஹு தாலான் அவங்கள்ட்ட இந்த மனிதர் கேட்டார் பதர துமரது ரதி கேட்டாங்க வந்து பகால உமர் உமரன் சொன்னாங்க வந்து நீ விரும்புறாயா அல்லாஹு தாலா மடைச்ச உண்ட வெளிப்படத்தை நீ விரும்புறாயா என்று சொல்லி கேட்டு போட்டு சொன்னாங்க வல்லாஹி அல்லா மீது ஆணையாக நீ அப்படி இந்த பெண்ணுடைய விஷயத்தை யார்கிட்டையாவது வெளிப்படுத்தி சொல்லியிருந்தா யாராவது ஒரு மனிதர்கிட்ட கூட சொல்லியிருந்தா இந்த மக்க ஊர் மக்கள் எல்லாருக்கும் படிப்பினையாக உனக்கு ஒரு தண்டனை தருவேன் சொன்னாங்க சொல்லி போட்டு சொன்னாங்க வந்த அந்த பெண்மணியனி ஒரு தன்னுடைய கற்ப பாதுகாத்த ஒரு சாலிகான பெண்மணியை போல திருக்கணம் நிக்கா செஞ்சு வைங்கன்னு சொன்னாங்க மருது அல்லா இன்னொரு ரிவாயத் Ibn சாத் பைஹகி போன்றவங்க வந்து எடுத்து எழுதிக்கிறாங்க ஒரு பெண்மணி இபச்சாரத்தில் ஈடுபட்டா அந்த பெண்மணிக்கு ஹத்து நிறைவேற்றப்பட்டுச்சு அதுக்கு பின்னால் அந்த பெண்மணி என்ன செஞ்சா வந்து முஹாஜின்களோட சேர்ந்து ஹிஜ்ரத் செஞ்சு போனா அதுக்கு பின்னால் அவருடைய உண்மையான தோபாவாக அந்த பெண்மணி தோபாவும் செஞ்சுட்டான் அந்த பெண்மணி அந்த பெண்மணிய திருமணம் வந்து அவனுடைய அவனுடைய மாமாட்ட பேசப்பட்டுச்சு அதுக்கு பின்னால் அவர் கேட்டார் வந்து சொன்னார் வந்து எனக்கு இந்த பெண்மணியுடைய விஷயத்த வெளி சொல்லித்தான் திருமணம் பேசாம பேசணும் விரும்புவதும் தான் அதே நேரம் வந்து அந்த பெண்மணிய விஷயத்தை வெளிப்படுத்தவும் எனக்கு உள்ளது விருப்பம் இல்லை என்ன சொல்லி கேட்டாங்க அது துமரதி எல்லாத்தையும் சொன்னாங்க வந்து ஜவ்விஜூஹா கமா துஜவ்விஜூன சாலிஹி பதயாத்தி அந்த பெண்மணியையும் வந்து நீங்க உமரதான் சொன்னாங்க அந்த பெண்மணியை வந்து நீங்க ஒரு சாலிகான பெண்மணியை திருமணம் முடிச்சு வைக்கிறத போல முடிச்சு வைங்கன்னு சொன்னாங்க அடுத்த ரிவாயத் உமர் ரதி அல்லாஹு அவங்களுக்கும் ஒரு பெண்மணி இன்னும் நாலு பிள்ளைகளுக்கு மத்தியில் நடந்த சம்பவம் சம்பவத்தை பைஹக்கி ரஹமத்துல்லாஹி அலிங்க ஷாபி ரதி எல்லாத்தையும் எடுத்து எழுதி வைக்கிறாங்க வந்து ஒரு பெண்மணி அது உமரது அல்லாஹால அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க வந்து அல் முமீனின் அமீர் முமீன் அவங்களே நான் ஒரு பிள்ளைய அப்படி பாதையில கண்டேன் அந்த பிள்ளையோட ஒரு தோல் பை பையும் இருந்துச்சு அந்த பையில நூறு தீனார் பணமும் இருந்துச்சு ஒரு சின்ன புள்ள அந்த பிள்ளைக்கு பக்கத்துல ஒரு தோல் பையும் இருந்துச்சு அந்த பையோட சேர்த்து அந்த பையலுக்கு நூறு தீனார் பணமும் இருந்துச்சு நான் அதை எடுத்து என்ன செஞ்சேன்டா ஒரு அதாவது வந்து ஒரு அதாவது கூலிக்கு வந்து ஒரு பெண்ணை வாங்கினேன் பால் ஊட்டுறதுக்காக வேண்டி அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டுறதுக்காக வேண்டி ஒரு கூலிக்காக வேண்டி ஒரு பெண்ணை வாங்கி நான் பால் ஊட்டி கொண்டு வரேன் சில நேரத்தில் என்ன செய்யறாங்கண்டா நாலு பெண்மணிகள் நாலு பெண்மணிகள் வாராங்க அந்த பிள்ளைகிட்ட வந்து அந்த பிள்ளையோட கொஞ்சம் விளையாடுறாங்க அந்த பிள்ளைய முத்தமிடுறாங்கன்னு சொன்னாங்க துமரது எல்லாத்தையும் சொன்னாங்க வந்து இதுக்கு பின்னால் அந்த பெண்மணிகள் யாரும் வந்தனேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்கு பின்னால் வரும்னா அந்த பெண்மணிகள் வந்தாங்க அந்த பிள்ளைகிட்ட வந்து முத்தமிட்டாங்க அந்த பிள்ளையை தூக்கி விளையாடினாங்க அது நேரம் துமரதேரம் செய்து கொடுத்துட்டாங்க இந்த பெண்மணி துமரதையில தான் அப்படி ஓடி வந்தாங்க வந்து கேட்டாங்க வந்து அது ஒரு பெண்மணிகிட்ட கேட்டாங்க வந்து ஐயா துக்குண்ட உம்முகாதிய சபி இந்த பிள்ளையர உண்மை யாருன்னு கேட்டாங்க அப்ப அந்த பெண்மணி சொன்னா வந்து வல்லாஹிமா அசந்தவமா வமா நீங்க செஞ்ச விஷயம் நல்ல ஒரு விஷயமும் இல்லை அழகா நடந்து கொள்ளவும் இல்லை நீங்க சொல்லி போட்டு அவங்க உங்களை பார்த்து ஒரு கேட்ட கேள்வி என்ன இந்த பிள்ளையர் உண்மையான தாய் என்று யாருன்னு கேட்டாங்க அதை கேட்டவன் அந்த பெண்மணி சொன்னா வந்து நீங்க நல்ல அழகா எங்க அழகா நடந்து கொள்ளவும் இல்லை எங்களை சரியா நீங்க எங்களை கண்ணியத்தை பாதுகாக்கவும் இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்லி போட்டு சொல்லி சொன்னாங்க வந்து யா உமர் உமரே நீங்க அல்லாஹாலா மறைச்ச ஒரு அல்லாஹாலா மறைச்ச ஒரு அந்த அந்த திரையை நீங்க நீக்க விரும்புறீங்களான்னு சொல்லி கேட்டு போட்டு சொன்னாங்க வந்து அந்த கேட்டு அந்த அர்த்தத்தை திருப்பி சொன்னாங்க அதுக்கு பின்னால் சொன்னாங்க வந்து சதக்தி நீ உண்மையை சொல்லிட்டாய் இப்படி சொன்னாங்க உமர் அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாங்க இதுக்கு பின்னால அந்த பெண்மணியில் வந்தா யாருக்கு நீங்க எதுவும் கேட்கவும் நம்ம ஒன்றும் சொல்லாம நல்ல முறை அந்த பெண் நடந்து கொள்ளணும்னு சொன்னாங்க அனசர் அதி அல்லாஹு தாலா அவங்க ஒரு பெண்ணுடைய குற்றத்தை மறைச்சதை பற்றி இந்த சம்பவத்தில் எழுதப்படுகிறது அப்துல் ரசாக் சாலிஹிபுன் குருஸ் என்பவரை பத்து எடுத்து எழுதிக்கிறாங்க வந்து சாலிஹிபுன் குருஸ் என்றவர் வந்து அவளுக்கு சொந்தமான ஒரு அடிமை பெண்ண ஹக்காமிபுன் ஐயூப்னு சொல்லக்கூடிய நீதிபதியிட்ட காதியாட்ட கூட்டிட்டு வந்தான் அந்நேரம் ஹதரத் அப்படி ஓதி அப்படியே கூட்டி வந்து உட்கார்ந்திருந்த நேரம் ஹரத் அனசு அல்ல மாலிக்கிறது எல்லாத்துக்கும் வந்தாங்க வந்து கேட்டாங்க வந்து மகாதீர் ஜார் யாமா இந்த பெண்மணி யாருன்னு கேட்டான் சொன்னாங்க வந்து எனக்கு சொந்தமான ஒரு பெண்மணி இவ விபச்சாரத்தில் ஈடுபட்டுட்டான் வேற விஷயத்தை நான் என்ன செய்ய போறேன்டா இந்த நீதிபதியிட்ட இந்த காதியாட்ட சொல்லி இவக்கு ஹத்து நிறைவேற்ற போன்னு சொன்னான் அதுக்கு பின்னால் தனசரியெல்லாம் சொன்னாங்க வந்து அவர் திருப்பி அனுப்பிடு அப்படி செய்யவான் நீங்க திருப்பி அனுப்பிடுங்க அல்லாஹ் பயந்துகோ அவனை குற்றத்தை மறைச்சிருந்து சொன்னாங்க அந்த சிலது எல்லாத்தான் நான் சொன்ன சாலிபன் குரு சொல்றாரு வந்து நான் மானவிபாயிலின் அப்படி செய்ய மாட்டேன் கட்டாயம் நான் என்ன செய்வேன் இவரை ஒப்படைச்சுதான் ஆக வேண்டும் சொன்னாங்க பின்னால சொன்னாங்க வந்து அத்தப்பா நீ அப்படி செய்யவானும் நான் சொல்ல விஷயத்த நீ கேளு எதுவரைக்கும் தான் நான் திருப்பி அந்த பெண்மனை திருப்பி திருப்பி அனுப்பும் முறையில அப்படின்னு திருப்பி சொல்லி கொண்டே இருந்தாங்க சிலது எல்லாத்தையும் சொன்னாங்க அடுத்த ரிவாயத்தில் அபுர் தர்தா ரதி அல்லாஹு தாலான் அவங்களுக்கும் அவரோட மகனுக்கு முத்தின ஒரு சம்பவம் புகார் ரஹமத்துல்லா அதபுன கிதாபில் வந்து பிலாலிபுன் சாத் அல் அஷரி அவங்கள தொட்டும் இடத்தில் வந்து முவாவியா ரதி அல்லாஹு தாலானு அவங்க அபுத்தர்தா ரதி அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதினாங்க வந்து திமிஷ்கிற பொறுப்பா இருந்தாங்க எனக்கு திமிஷ்கில் இருக்கக்கூடிய அந்த குழப்பக்காரர் லிஸ்ட் எனக்கு தரணும் முஷ்கிரிக்கூடிய பாவிகளுடைய லிஸ்ட் எனக்கு தரணும்னு சொல்லி போட்டு ஒரு லெட்டர் எழுதினாங்க கடிதம் எழுதினாங்க பின் அதை கேட்டது அபுத்தர்தாரதியம் சொன்னாங்க வந்து மாலி ஆஃபீஸ்கா ஆஃபீஸாக்கு அந்த அந்த குழப்பக்காரருக்கும் எனக்கும் என்ன சம்மதம் மிகுது நான் இப்படி அவங்கள அறிவு எனக்கு அவங்கள பற்றி தெரியும்னு சொன்னாங்க அதை கேட்டுக்கொண்டு அவங்களோட மகன் பிலால் சொன்னார் வந்து ஆனால் அத்துபு அவனோட பேரை நான் எழுதித்தாருன்னு சொன்னான் எழுதி போல அப்படி எழுதினாங்க பேரை அதுக்கு மேல அபு தர்தார்னு சொன்னாங்க வந்து உனக்கு எப்படி அவங்க குற்றவாளிகள் தெரியும் அவன் குற்றவாளி உனக்கு எப்படி தெரியும் அப்படி இருந்தா புஷாக்கும் நில்லா அவங்க பாவின்னா அந்த கூட குழப்பக்காரன் அவங்க குற்றவாளின்னு சொல்லி உனக்கு அவங்கள தெரியும் நான் இருந்தா நீயும் ஒரு அதனால சொன்னாங்க மகனுக்கு சொன்னவா அடுத்த ரிவாயத்துல இப்போ சாத் ஷாபியா தொட்டும் எடுத்துருந்தாங்க வந்து உமரதி அல்லாஹு தாலாங்க அவங்க வீட்டில் இருந்தாங்க அவங்கள சேர்ந்து ஒரு கூட்டமும் இருந்தாங்க அந்த நேரம் அவங்கள சேர்ந்து ஜரீர் இப்னு அப்துல்லா ரதி அல்லாஹு தாலாவும் இருந்தாங்க திடீர்னு அப்படி ஒரு ஒரு ஒரு நல்லம் இல்லாத ஒரு வாசம் கொண்டு ஒரு ஒரு கெட்ட நாத்தம் வந்துச்சு அதை கேட்டு கேட்ட நுகர்ந்து போட்டு மாதிரி சொன்னாங்க வந்து அல்லா இது ஆணையாக யாரெல்லாம் இங்க இப்ப உங்களுக்கு யாருக்கு காத்து போய்ச்சோ யாரு வந்து இந்த வாடையை விட்டீங்களோ உடனே போய்த்து உது எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லி சத்தியம் பண்ணி சொல்லிட்டார் அதுக்கு பின்னால ஹதரத் ஜரீர்புன் அப்துல்லா ரதியான்னு சொன்னாங்க வந்து யாமீரல் மீனின் அவ் எத்தவல்லாவுக்கும் ஜமியான் எல்லாரும் சேர்ந்து உதவு எடுத்துட்டு வருவோமேன்னு சொன்னான் அதை கேட்டு அது சொன்னாங்க வந்து ரஹிம் அல்லா அல்லா உனக்கு ரஹ்ம செய்வானாக நீ நியம செய்யது குந்தபில் ஜாஹிலியா ஜாஹிலியா காலத்தில் சிறந்த தலைவராக இருந்தாய் அதே மாதிரி நியாம சையீது அந்தபில் இஸ்லாம் இஸ்லாத்தின் சிறந்த தலைவராக இருக்குன்னு சொன்னாங்க கண்ணியமான சொல்லை மேலான பிறர்களின் அடிப்படையில முக்கியமான ஒரு முஸ்லீம்களோட உழைப்பு செஞ்சு வரக்கூடிய முக்கியமான ஒரு சிபாத் இந்த சிபாத் இதில் நாங்கள் வாசகங்களை வாழ்க்கையில் உண்டாக்குறதுக்காக நிஷா எல்லாம் இந்த வாழ்க்கையில் கேட்டு கேட்டு வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய பாக்கியத்தை எல்லாத்தையும் நம்மளுக்கு நசீபாக்குவானா ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم إنا نسألك من خير ما سألك منه عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلي على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இந்த பயானை எமது இணையதளமாகிய W W W dot Tamil பயான்ஸ் டாட் காம் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம்